Now, let us listen to Dr. V. Ranganathan, retired District Educational Officer, Salem District, Tamil Nadu. He is the founder chairman of Enrich Education Foundation. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பெற்றவன் என்ற முறையில் உங்களிடம் உரையாடுவது உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அன்பு பெற்றோர்களே எனது அன்பு மாணவ மாணவியர்களே உங்களுக்கான உரை இது இந்த உரையில் நான் சொல்ல நினைப்பது நான்கு கருத்துக்கள் என்னுடைய தாத்தா வந்து குக் கிராமத்தில் இருந்தார் பெருசாக படிக்கலை ஆனா எங்க தாத்தா தான் வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் அந்த கிராமத்திலேயே பெற்றிருந்தாரு ஆனா எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா எங்க தாத்தா வச்சிருந்த நிலம் பத்தாததுனால நகரத்துக்கு வந்தாரு படிச்சாரு அரசு வேலைக்கு போனாரு வாழ்ந்தார் அவர் என்னை படிக்க வச்சு மாநகரத்துக்கு அனுப்புனாரு நான் என் குழந்தைய படிக்க வச்சு எங்க அனுப்பியிருக்கேன்னா கனடா அனுப்பியிருக்கேன் இந்த டிரான்சாக்ஷனை உற்று கவனிச்சிங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று புரியும் என்ன புரியும் அப்படின்னாக்க அன்னைக்கு கிராமத்துல தன்னிறவே வாழ்ந்த எங்க தாத்தா வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திறன்களையும் பெற்றிருந்தார் ஆனா எங்க அப்பா நகரத்துக்கு வந்த போது இந்த நகரத்துடைய வாழ்க்கை தெரியாம அவர் என்ன செஞ்சாருனாக்க அடுத்து அடுத்து மாற்றங்களை சந்திச்சுட்டே இருந்தாரு அந்த மாற்றங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது அப்போ இந்த மாற்றங்களை எல்லாம் எதிர்கொண்டு என்னுடைய அப்பா என்ன வளர்த்து நான் என் பொண்ணை வளர்த்து இந்த நிகழ்வுகள் தொடருகின்ற போது தலைமுறையாக தொடருகின்ற போது என்ன நடக்கின்றது என்று நம்ம உற்று கவனிச்சோம்னா இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒரு இருபத்தி ஒரு நூற்றாண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னாக்க பலவித போராட்டங்களை இயற்கையும் மனிதனும் அனுபவிச்சு வரான் இந்த மேன்கைன் தன்னுடைய சர்வைவலுக்காக தன்னுடைய கியூரியாசிட்டிக்காக இயற்கையை ரூல் பண்ணணுன்ற வெறியினால அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க மேன்கைண்ட் வந்து நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் நேச்சர் என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய பேட்டனை தன்னுடைய ரூல்ஸை மனிதனுக்கு அறிவியல் என்ற கருவியின் மூலமாக தெரிய வைக்கின்றது அறிவியல் என்ற கருவியின் மூலமாக மேன்கைண்ட் ஆனது தெரிந்து கொண்டதை பதினாறாம் நூற்றாண்டு முடிக்க வெறும் தத்துவமாக உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தோம் பதினாறாவது நூற்றாண்டுக்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் என்ன பண்ணோம்னா நிரூபிக்கப்பட்ட உண்மையாக சயின்ஸாக சொன்னோம் இது இருபது ஆண்டு கால வரலாறு இப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த சயின்ஸ் என்பது முழுவதுமாக மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டதா இல்லை ஆண்டுக்கு ஆண்டு புதிய புதிய செய்திகள் வருகின்றன புதிய புதிய சர்ப்ரைசஸ் அந்த நேச்சர் மேன்கைன் மேலே போகுது மேன்கைன் சர்வைவலுக்காக அந்த சர்ப்ரைசஸை எதிர்கொள்ளுகின்றது அப்போ நம்முடைய மகன் மகள்கள் நம்முடைய அடுத்த நூற்றாண்டுக்கு செல்லக்கூடிய இனம் என்ன சவால்களை சந்திக்க இருக்கின்றது அதற்கான கல்வியை எது தரும் என்பதுதான் இன்றைய உரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் அறிவியல் பூர்வமாக சயின்டிபிக் மெத்தட் சயின்டிபிக் மெத்தட்ல மொத்தம் பத்து ஸ்டெப்பு அதாவது மிக மிக முக்கியமாக உற்று நோக்குதல் very very serious observation serious அப்சர்வேஷன்ல பெற்ற நாலேஜை கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் செஞ்சு பார்த்து அதை குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் டேட்டாவாக மாற்றி மேத்தமேட்டிக்கல் மாடலிங்காக மாற்றி இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கில் பெற்ற கருத்தை இன்டர்பிரேட் பண்ணி லாஸ் ஆகும் ஃபினாமினாவும் சொல்கிறோம் நம்ம இயற்கையை உற்றினோக்கு தெரிந்து கொள்வதை சொல்வதற்கு பேர் ஹைபாதசிஸ்ன்னு பேர் சோதனை சாலையில் அது ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு பேர் ஆக்சிம்ஸ்னு பேர் சோதனை சாலையில் நிரூபிக்கப்பட்ட ஆக்சிம்ஸ் ஆனது மாடலிங்காக உருவாகி சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பினாமினா வெளில வந்த பிறகு மனித இனம் தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த சயின்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்குது அதுக்கு பேர் டெக்னாலஜின்னு பேர் இந்த டெக்னாலஜி உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுறோம் இண்டஸ்ட்ரி வருது அப்போ miracle become science when somebody explores science become technology when somebody uses it அப்போ மூன்று விஷயங்கள் மிக தெளிவாக தொடர்பில் இருக்கு அப்ப இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு போறப்போ எங்க தாத்தா மாதிரி கிராமத்தோடய இருந்துட போறோமா நகரத்துக்கு போறோமா மாநகரத்துக்கு போறோமா உலக நாடுகளுக்கு போறோமா அப்படின்னு பார்த்தாக்க இந்த கல்வி என்ற கருவியானது மனிதனுக்கு ஒரு பலத்தை தருகின்றது சுயபலத்தை தருகின்றது அப்போ நான் என்ன பண்ணாக்க உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய சிலபஸஸ் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணேன் அப்போ எனக்கு நான்கு மிக முக்கியமான முடிவுகள் தெரிந்தது அந்த நான்கு முடிவுகள் என்னவென்றால் உலக நாடுகள் எல்லாம் கலை திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய கரிக்குலம் என்பதை வளருகின்ற நாடுகள் ஓஇசிடி கண்ட்ரிஸ் e எல்லாம் ஒன்னா வச்சிருக்கிறத பார்த்தேன் ஆச்சரியமா இருந்தது எனக்கு அதுல சயின்ஸ் அப்படின்றது ஏழே ஏழு தீம்ல தான் இருக்கு உதாரணமா பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டா நாலே நாலு தீம் தான் என்ன தீம்னாக்க moving things how things work natural phenomena natural resources இதை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் புத்தகத்தை எடுத்து சிபிஎஸ்இ e புத்தகம் ஸ்டேட் போர்டு புத்தகம் ஐசிஎஸ்இ e புத்தகம் எல்லா புத்தகத்திலையும் தேடணும் நகருகின்ற பொருள்கள் மாஸ் மாஸ் ரிலேட்டட் திங்ஸ் ஒன்று மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது அது சார்ஜ் சார்ஜ் ரிலேட்டட் திங்ஸ் இப்போ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்னு அது உருவாச்சு லைட்டு சவுண்டு பார்த்தாக்க ஆறாம் வகுப்புல இருந்து இருக்கிற பாடம் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்க தொடர்ந்து போகுது அப்போ உலகம் முழுக்க எல்லா பாடங்களும் ஒரே மாதிரி இருக்கிறப்போ நம்ம குழந்தைங்களை இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிற்கான திறன்களை பெற வேண்டும் என்றால் எப்படி எங்க தாத்தா கிராமத்திலேயே இருந்து நகரத்தை டிபெண்ட் பண்ணாம தான் வாழ்ந்து முடிச்சாரோ தன்னிறைவோடு வாழ்ந்து முடிச்சாரோ அப்படி என் குழந்தைங்க வாழ்க்கையில நிறைவோட வாழணும் அடுத்த நூற்றாண்டுக்கு போகணும் சந்தோஷமா இருக்கணும்னா என்னென்ன திறன்களை பார்க்கணும்னு பார்த்தோம் அப்போ கொலாபரேஷன் குவாபரேஷன் காம்படிஷன் அப்போ இந்த சிலபஸை விட்டு நோக்கினப்ப சயின்ஸ்ல ஏழு தீம் மேத்ஸ்ல ஏழு தீம் இருக்கிறத அதிசயமா பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு இது ஒரு பேப்பரா நாங்கள் பிரசன்ட் பண்ணோம் தமிழகத்தின் சார்பாக ஆசிரியர் குழுமங்களை உட்கார்ந்து திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் உட்கார்ந்து குழுக்களாக அமைந்து ஒரு ஆண்டு ஆராய்ச்சி பண்ணி இது சம்பந்தமாக ஒரு வெளியிட வெளியிட்டோம் அந்த வெளியிட பார்த்தப்ப எங்களுக்கு இருந்த மிக முக்கியமான ஒன்று ஓஇசிடி கண்ட்ரிஸ் ஒரு பாடத்துல என்ன நடத்தணும்ன்றத முடிவு பண்றாங்க அந்த முடிவு பண்ணதை இந்திய அரசு என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் மூலமாக இன்னென்ன நம்முடைய குழந்தைகளுக்கு சமூகமானது மென்மையுறை இதெல்லாம் தரலான்னு சொல்றதுக்கு பேரு நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் பேரு ஒவ்வொரு பாடத்திலும் அந்த மாணவனுக்கு என்னென்ன தரப்பட வேண்டும் என்னென்ன குறைநிறைகள் உள்ளன என்று சொல்வதற்கு பேரு நேஷனல் பொசிஷன் பேப்பர் என்று பெயர் நேஷனல் பொசிஷன் பேப்பரை கருத்துக்களை வாங்கிட்டு நேஷனல் பாலிசியை மத்திய அரசு முடிவு பண்ண பிறகு அது ஒரு கலைத்திட்டத்தை வடிவமைக்கின்றது இந்த கலைத்திட்டமானது இந்த ஏழு தீம்ல என்னென்ன தீம் என்னென்ன வகுப்புகளுக்கு சத்தியமாக மாற்றப்பட்டு எப்படி பரவலாக்கப்படலாம் என்பதை பற்றி கரிக்குலம் சொல்லுது ஒரு பாடத்துக்கு எத்தனை பீரியடு என்னென்ன செய்யலாம்னு சொல்றதுக்கு பேரு கலைத்திட்டம் என்று பெயர் இந்த கலைத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸை உருவாக்கி ஒரு வகுப்புக்கு எத்தனை பீரியடு அதுக்கு என்ன பாடம் என்பதை சிலபஸ் முடிவு பண்ணுது அந்த பாடத்தை எப்படி கற்றுத்தரலாம் அப்படின்றத வந்து டெக்ஸ்ட் புக் ஆனது முடிவு செய்து கண்டென்ட்டை தருது அப்போ நம்ம எல்லாம் இந்த பாடத்தை கற்றுத்தரக்கூடிய முறைமைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சோம்னா அப்பதான் இந்த போர்டுன்னு ஒன்று வருது அப்போ என்சிஆர்டி e வடிவமைத்த பாடத்திட்டம் கலை திட்டம் எல்லா போர்டுக்கும் ஒன்று தான் அப்போ நம்ம முதல் பாயிண்ட்டுக்கு வரலாம் எல்லா கலைத்திட்டங்களும் பாடத்திட்டங்களும் பாட புத்தகம் கூட என்சிஆர்டி e பாட புத்தகம் தான் ஐடியல் அப்துலூட் இந்த பாட புத்தகம் தான் ஐடியலா இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலமும் என்ன செய்கின்றது ஸ்டேட் போர்டு என்ன செய்யுது சிபிஎஸ்சி e என்ன செய்யுது ஐசிஎஸ்சி e என்ன செய்யுது ஐஜிசிஎஸ்சி என்ன செய்யுது அப்படின்னு நம்ம உற்று கவனிச்சோம்னாக்க இந்த போர்டு என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய எவாலுவேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்துது ஸ்டேட் போர்டை பொறுத்தளவில் எல்லா பையனும் படித்து பாஸ் ஆகணும் அப்போ போர்டு எக்ஸாமினேஷன் ஃபார் குவாலிஃபையிங் அப்போ ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சியும் சேர்ந்து என்ன செய்யணும்னா அந்த மாணவன் படித்ததை புரிந்து கொண்டு உயர்கல்வி மேற்கல்வியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகணும்னு சொல்லுது ஆனால் படிக்கின்ற காலத்திலேயே படிக்கின்ற பாடப்பொருளை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கில்லை ஐசிஎஸ்சியும் ஐஜிசிஎஸ்சியும் வலியுறுத்துது அப்போ போர்டு என்ன செய்யுதுன்னா தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவன் ஸ்டேட் போர்டில் படித்தா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவன் சிபிஎஸ்சி படித்தா அகில இந்திய அளவில் செல்லக்கூடிய மாணவன் ஐசிஎஸ்சினா பிஸ்னஸ் கிளாஸ் ஐஜிசிஎஸ்சினா உலகம் முழுக்க பரவி இருப்பது இப்படி பரவி இருக்கின்ற காலகட்டத்தில் நம்ம மூன்று மிக முக்கியமான முடிவுகளுக்கு வரோம் என்ன முடிவுகளுக்கு வரோம் அப்படின்னாக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போர்டு எல்லாம் என்சிஆர்டி e வடிவமைத்த கலைத்திட்டத்தை கற்றுத்தருவதுடன் board examination for pass competitive examination for qualifying இருக்கு அப்போ அடுத்த நூற்றாண்டுக்கு போக வேண்டும் என்றால் divergent thinking critical thinking and out of the box thinking இவையெல்லாம் வரணும்னா படித்ததை பயன்படுத்தணும் சிசி e என்ற தொடர் மதிப்பீட்டு முறையில் படித்ததை பயன்படுத்துறதுக்கும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடை பத்தி சொன்னோம் அப்போ சிஸ்டமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்ம பாடத்திட்டம் மெதுவாக மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுல இருந்து கான்செப்டுவல் லேர்னிங்கை நோக்கி நகருது இந்த கான்செப்டுவல் லேர்னிங்கை நோக்கி நம்ம பாடத்திட்டமானது நகர்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம போர்டு முக்கியம் இல்லை படிக்கிறத பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் லட்சங்களை கொட்டி லட்சியங்களை அடையணுன்றதுக்காக போர்டு போடா மாறி ஓடாதீங்க எல்லாத்துலேயும் பாடம் ஒன்று தான் அப்போ படிங்க நல்ல உதாரணம் ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஐஐடி ஜே எல்லாம் அரசு பள்ளி மாணவனே படித்து முன்னேறிடுறான் ட்ரைபல் ஸ்கூல்லே படித்து முன்னேறிடுறான் தமிழகத்தில் மட்டும் இதை படிக்கணும்னா சிபிஎஸ்சி e போகணும் ஐசிஎஸ்சி e போகணும் அப்படின்னு தாவறத பேரண்ட்ஸ் எடுத்துங்க அப்போ பேரண்ட்டுக்கு நாலே நாலு அட்வைஸ் உங்க குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு மேல் வகுப்புகளுக்கு போனா போர்டத்தை விட என்ட்ரன்ஸ் எழுத வைங்க போர்டத்தை விட என்ட்ரன்ஸ் எழுத வைக்கிறதுக்கு கான்செப்ட் கான்செப்டுவலாக ஸ்கூலில் பாடம் நடத்துறத வலியுறுத்துங்க படித்ததை புரிஞ்சுட்டு பயன்படுத்த கற்றுக்கிட்டான்னா போர்டோ என்ட்ரன்ஸோ இல்லை வாழ்க்கைக்கும் அது அவனுக்கு மிக முக்கியமாக பயனளிக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி